வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி அம்மலர்ங்கிறது எது அந்த திருவடியாகிய மலர் அப்ப திருவடியாகிய மலரை வாழ்க வாழ்க என்றும் வெல்க வெல்க என்றும் போற்றி போற்றி என்றும் சொல்லுவாங்க அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி வாக்கு என்னது இந்த எதேனும் வாய்னால சொல்லணும்னா கூட அது வந்து உன்னுடைய மணி வார்த்தை உன்னை பற்றிய போடுடையாக இருக்கும் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்ன ஆச்சுனாரு ஐம்புலன்கள் ஆற இந்த ஐந்து பொறிகளும் ஆறன முழுமையாக நடத்தும் முழுமையாக என வேற எந்த திசையும் செல்லாமல் அப்படியே உன் திருவடியிலேயே உன் சிந்தனையாகவே இருக்குதே ஐம்புலன்கள் ஆற வந்தனி இப்படி சொன்ன போதே என்ன என்ன ஒரு என்ன ஒரு பாட்டு வரணும் இன்னொரு பாடல் வரணும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள ஞாபகத்துக்கு வராம இருக்குமா அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக சிந்தனின் தனக்காக்கி சிந்தையேயாக பெரிய பிராணம் இது திருவாசகம் எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் அதனாலதான் இப்ப கூட வேடிக்கையா பிள்ளைகளுக்கு சொல்றது எப்பா திரைப்படத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆனாத்தான் எதை பாக்குற திரைப்படத்தை பாக்குற லைட் எல்லாம் எரியுது முறுக்கு விற்கிறான் இது விற்கிறான் எல்லாம் விற்கிறான் சோடா விற்கிறான்னு சொல்லும் போது அப்ப படம் காட்டினா உனக்கு வழங்குமோ வழங்காது படம்னு ஆரம்பிச்ச உடனே எது உட்காந்துடணும் முறுக்கு விற்கிறது உட்காந்துடணும் சோடா உட்காந்துடணும் லைட்டும் ஆஃப் ஆயிடணும் அப்பதானே கைலாசமே பார்க்க முடியுது எல்லாம் கைலாசம் பாரடி வர்றது அவரு அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்க அப்போ இந்த விளக்கெல்லாம் இருந்ததுன்னா அதுல பார்க்க முடியல அது போலத்தான் காது விளக்கு மூக்கு விளக்கு வாய் விளக்கு உடம்பு விளக்கு இந்த நாலு ஆஃப் ஆயிடணும் ஆஃப் ஆயிட்டு எது ஒண்ணு மட்டும் எரியணும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இதெல்லாம் ஆப்பா என்ன பகுதியில் இருக்கிறவங்க ஐயா திரைப்படத்துக்கு வரமாட்டிக்கு வந்திருக்கீங்களா இருக்குன்னு காதல் விடப்படாது விழுந்து வச்சுங்க இங்க போடும் படம் இப்போ ஏன் பக்கத்தில் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்கல்ல அது போல கோயிலுக்கு போன யாராவதுன்னா அறுக்கப்படாது அறுத்தாலும் காதல் விடப்படாது காதல் விடப்படாது நல்ல வடை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வடை மிளகு வடை போட்டு அரைச்சி அவன் நோய்த்தியத்துக்கு போகுதுன்னு சொன்னேன் அப்படியே கவனம் வச்சுனா ஒழிஞ்சது நடராஜ தர்சனம் இங்க வந்தது வடையில எல்லாம் போட்டுது அல்ல மூக்கு தெரியாது வாய் தெரியாது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் நாலு இருக்குது மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இதுல மூணு ஆஃப் ஆயிடணும் மனம் புத்தி ஆங்காரம் மூணு உண்டணும் சிந்தனை மட்டுமே வேலை செய்யணும் சிந்தனை தனக்காக்கி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக மூணு குணம் இருக்குது மனுஷனுக்கு ராட்சதம் தாமதம் சாத்வீகம் இந்த ராட்சதம் இருந்தது பிச்சு பிடிக்க முடியுமா நீங்களா கோவம் தாமதம் இருந்தது அது அடுக்குதுமா அது அடுக்குதுமா நான் வர வேண்டியதில்லை அங்கேயே படுத்திருக்கலாம் தூங்கிருக்கலாம் உன்னையும் வர சொன்னாங்க ரெண்டும் கெட்டு இல்ல அங்க இருக்கிற தூக்கம் போட்டு இங்க இருக்கிற சில்லறையும் போட்டுது சினிமாவுக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஒழிஞ்சதுன்னு அர்த்தம் ஒன்னு அழைச்சிட்டு வந்ததுனால மக்கள் அன்னைக்கு அங்கே சிவனையும் அங்க இருக்கலாம் இல்ல வீட்டுல படுக்கிறது படுத்து தூங்கலாம்ல எனக்கும் பதினஞ்சு ரூபா ரேட்டு கம்மியா இருக்கும் அதனால இங்க யாரையும் குறிப்பன அல்ல கற்பனையே அதுல எனவே இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய நாள்ல எது வேலை செய்யணும் கோயிலுக்கு போகும்போது அந்த சிந்தனை மட்டுமே இருக்கணுமா அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் ராட்சதம் வரக்கூடாது தாமதம் வரக்கூடாது என்ன சாத்விகம் சாத்விகம் அதான் பதுசான பண்பு நிதானமான பண்பு திடீர்னு கும்பிட்டு போகும்போது கொஞ்சம் யாராவது தள்ளினாங்க கூட ஐயா எல்லாரும் ஒவ்வொருத்தரா பார்ப்போம் இல்ல நீங்க முன்ன போகணுமா நான் அப்படி நின்றுட்டு நீங்க போங்கய்யா போங்க அவன் போக மாட்டான் இப்படி சொன்ன ஒண்ணு இல்ல நீங்களே போங்க இல்ல பரவாயில்லையா நீங்க போங்கய்யா அந்த நீங்க தாமதம் குணம் வந்துருச்சுங்க தாமதம் குணம் வந்துச்சுன்னு அது போகும்போது என் பாட்டு விட்டுட்டு உட்காந்தே இருப்பான் ராட்சத குணம் வந்து மூளை இருக்காயா உனக்கு உனக்கு மூளை இருக்காயா உனக்கு மூளை இருக்காயா அப்படின்ட்டு பெரிய ராட்சத குணம் வந்தாலும் மூளை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் தாமத குணம் வந்துன்னு சொன்ன போறவங்க எல்லாம் ஐயா தீபாரதனை ஆகுது ஆட்டு ஆட்டு எதுக்கு வர்ற வீட்டுல படுத்துருக்கலாமே தீபாரதனை ஆகுதுன்னு சொல்லும் போதாவது அப்படிங்களான்னு சொல்றதுக்கு இல்லாம ஆட்டு ஆட்டு என்ன அப்ப குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக அப்படி கண்டாராம் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் நடராஜ பெருமான் அதனால்தான் சாத்தியமியாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்பம் அடாடா நடராஜா திருவடி அருமையாக தூக்கி நின்று ஆறுகிறார் திருக்கரங்கள் எப்பவுமே என்று வந்தா என்று கேட்கிறது பக்கத்திலேயே பெருமாட்டி பதூச அப்படி மறைஞ்சு இருக்கிறார் இதுல பாருங்க சிதம்பரத்துல அம்மாவை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத சிவகாமி எங்க பாக்குறது ரொம்ப இப்படி விட்டுக்கிட்டு அதுலயும் குழுக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அடையாய அவர் போயிட்டே இருக்காரு பார்க்க முடியாது பதுசு ஏன் வாக்கே நோக்கிய மங்கை பெருமான் திருவாயிலிருந்து எது வருதோ அது அதை கேட்கும் பதுசான பொண்ணு அதனால சிவகாமியம்மையை பார்க்கணும்னா ரொம்ப பொறுத்து இந்த தீட்சை எல்லாம் போறது வரதெல்லாம் போக்கும் வரவும் புனர்மிழா புண்ணியனே போங்கடா காக்கு காவலனே அடாராரா காண்பறிய பேரொழிய எல்லாம் மறைச்சு விட்டாங்க இதெல்லாம் அனுபவத்துக்கு வந்து கொஞ்சம் நின்று பார்த்தோம்னா அந்த குருக்கள் எல்லாம் வந்த எப்படி பார்த்தோம்னா அம்மா அப்படியே நிற்பாங்க அதனால எந்த வாழ் அந்த அருட்பெருங்கூத்தின் வந்ததேர் என்று வள்ளத்துள் திளைத்து மாறிலா பகிழ்ச்சியில் வளர்ந்தார் என்ன சுந்தரமூர் சுவாமி தென்னிலா மலர்ந்த வேணியாய் சேக்கிலார் எல்லாம் பாடுறாரு தென்னிலாமல பெருமான் நோக்கி அழைக்கிறாராம் தென்னிலாமலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் பெருமானே எனக்கு இந்த பிறப்பு கூட வேணும் இன்னொரு பிறப்பு கூட வேண்டாம் ஆனா இந்த பிறப்பு கூட எனக்கு அழிய வேணாம் இருக்கட்டும்னாரு ஏன் அது உன்னையே பார்த்துக்கிட்டு உன்னை வணங்கும்படியான பிறப்பு இருந்தா அந்த பிறப்பு இருக்கட்டும் சாமி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்க அப்படின்னார் மணிவாசகர் பெருமானி அடியனை பொறுத்த வரைக்கும் பிறப்பே அறுக்க வேணாம் இந்த பிறப்பு இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா வணங்கிக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறேன் தப்பா மன்னிச்சுக்கணும் அப்படின்னா அது மாதிரி பிறப்பு அறுக்க கூட வேணாம் அந்த பிறப்பே இருக்கட்டும் மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் பொழிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதியும் பாடினார் பரவினார் பணிந்தார் எட்டாம் நூற்றாண்டிலும் பிறக்கல சுந்தரமூர் சுவாமிகள் பிள்ளையை எவ்வாறு வணங்கினார் என்பதை அப்படியே ஒளியும் ஒளியுமா காட்டினார் சேக்கல இந்த ரெண்டு பாட்டு ஞாபகத்தில் இருந்ததுன்னு சொன்னா சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டில் தில்லையில் எவ்வாறு வணங்கினார் அப்படியே எழுதலாம் எங்கே பார்த்தீர் சேக்கடாருடைய அருளாசியால் பார்த்தீர் என்று சொன்ன இதெல்லாம் வடித்து ரொம்ப அருமையான பெரிய புராணம் போன்ற ஒரு நூல் இல்லவா எத்தனை அறுபது அறுபத்தி மூன்று பேருடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டு ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு சந்தம் சம்மந்தப்படாமே ஆனா எல்லாத்தோட ஏய்வுபடுத்தி ரொம்ப அற்புதமா பாடினார்னா பெரியபிரான் அந்த அளவில் நம்ம எல்லாம் பெருமிதத்தோடு இருக்கலாம் ஆங்காரம் வரக்கூடாது பெருமிதம் வேற பெருமிதம்னா ஒரு பெருமகிழ்ச்சி அப்பா நமக்கு கிடைச்சதுப்பா பன்னெண்டாம் திருமுறை இத திருமுறை எல்லாம் பன்னெண்டு ஆளா ஆளாளா கொடுத்து வச்சோம் போங்க அப்படின்னு பேசிக்கலாம் அதுல பிடிவிடானம் ரொம்ப அருமை எனவே இப்படியாக சிந்தனின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி போதுக்கு ஆக்குதல் என்னதுன்னு கேட்டா அந்த கண்கள் ரெண்டு திருவடியே பார்த்துட்டு இருக்கிற வேற அசந்து வேற கண்ணை மூடி கூட திறக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த இமைக்கிற நேரத்துல மறைஞ்சிடுமே அப்படின்னு அவள் திறந்தபடியே இருக்கு திறந்தபடியே ஏன்னா அது மூடுனா கூட போச்சு அந்த நேரம் போடுமே கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற இந்த ஐந்து பொறிகளும் நல்ல முழுமையாக நிறைவு பெற்றதாம் இன்னைக்கு தாயா நான் ராஜ பெருமானே ஒரு ஒரு மணி நேரம் என்னை மறந்தே போயிட்ட ஒரு மணி நேரம் ஆயிட்டுது அடே ஐந்து சொல்ல மாதிரி இருந்துதான் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே பெருமானி நீ உனக்கு பெரிய ஆற்றல் இருக்கணும் இல்லையானா இந்த மாதிரி என்னுடைய ஆன்மாவில நீ உள்ள பூந்திய நீ நல்ல நாவுக்கரசர் போன்ற சுந்தரர் போன்ற அடிவருடைய உள்ளத்துல போகலாம் பேத்தியல என் போன்ற உள்ளத்திலேயே நீ பூந்தேன்னா அது உனக்கு ரொம்ப ஆற்றல் வேணும் ரொம்ப பொறுமை வேணும் ஏன் அவ்வளவு டன் டன்னா இங்க உள்ள இருக்கு எல்லாம் பாவம் எனவே பூந்தவிச்சை மால பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை உன்னை என்னிடத்திலேயே தந்துட்ட தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்கோலோ சதுரர் என்றார் பின்னும் அதனால உன்னை தந்தனை ஞாபகமா சித்தான் சாத்திரம் சித்தாந்த சாத்திரம் நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அப்படி ஒரு பாடுறதுக்கு அந்த திருவாசகம் தான் காரணம் என திருமுறை முன்னே சித்தாந்த சாத்திரம் பின்னே யாருக்கு நீ அப்படின்னு கேட்டா பெருமானி யான் எனதுங்கிற அந்த ரெண்டு அந்த அகந்தார அகங்காரம் நீங்கிட்டுன்னு சொன்னா அப்புறம் தன் செயல் தானே என்று உந்தி பெற அவனுக்கு அப்புறம் இவனுக்கு ஒன்றும் செயல் இல்லை எல்லாம் ஆண்டவன் செயலாயிடுது அது மட்டுமா தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அவன் தன்னையே கொடுத்துருவான்ப்பா என்றார் இங்கே தந்தனை உன்னை தந்தாய் செந்தாமரைக்காடு மேனி தனிச்சுடரே என்னது செந்தாமரைக்காடு அணைய மீனி தனிச்சுடரே பெருமானி உன் திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாம் சிந்தாமர் தாமரை முகம் தாமரை கண் தாமரை இதயம் தாமரை கைகள் தாமரை என்னவா திருவடி தாமரை எல்லாம் தாமரை எல்லாம் தாமரையாக அப்போ பெருமான் எப்படி செந்தாமரை காடு ஒரே தாமரை பூத்த தடாகமடின்னு நம்முடைய இவர் தடபான் ஜோசி இருப்பார் அல்லவா அது மாதிரி தாமரை பூத்த தடாகமடின்னு பாடினார் அவரு இவர் தாமரை காடடி எது பெருமானினர் ஏன்னா எல்லாம் தாமரை கம்பர் அப்போழுதாளந்த செந்தா மாறையினை வென்றது அம்மா எங்க பாடினாரு காட்டுக்கு கூப்பிடுற அப்போதுதளர்ந்த அந்த வாசகம் கேட்ட பின்னர் அப்பொழுதளந்த செந்தாம் அரியணை வென்றதம்மா அது ரொம்ப அருமையான கும்பர் கும்பர்வா முப்பதே முன்பு இயல்பு இயல்பாகவே அவருடைய முகம் தாமரை போலத்தான் இருக்குமா ராமருடைய முகம் ஆனா இந்த மாதிரி அப்பா ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிலும் சரைகள் தாங்கி தாங்களும் தவமையைக் கண்டு கூழிவம் காணம் நின்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாயென்று எம்பினன் மன்னன் அப்பா சொன்னாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவேயே அந்த முகம் தாமர இந்த வாசகம் கேட்ட உடனே அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்பதான் மறந்தது அந்த மலருடன் நம் மென்மையா இருந்தது கொம்பர்லவா கொம்பர் மணிவாசர் பார்த்தார் அங்கே ஒரு தாமரை மலர்ந்தது இங்கே செந்தாமரை காடே மலர்ந்தது செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே உன்னுடைய தலை திருவடி திருமுடி முதல் திருவடி வரையிலும் தாமா தாமரையாகவே இருக்குதப்பா இரண்டு மிளித்தமிய நீர்க்கே என்ன இரண்டு மில்லியனர் ஒண்ணு ஒளிகியல் இருக்கணும் அல்லது அருளியல் இருக்கணும் ரெண்டும் இல்லாம இதுல போனா அங்க வருது அதுல போனா இங்க வருது இப்படி இருக்குதுப்பா இரண்டு மிளித்தமிய நீர்க்கே என்று சொல்லி ரொம்ப அருமையாக இந்த வணக்கம் இந்த இந்த பாடல்லாம் நீங்க தனியா இருக்கும்போது படிச்சு பார்த்தாலே ரொம்ப அழகாக அப்படியே நம்முடைய அமைப்பு தரும் தனியனின் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொண்டின்றி தனியனே துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேனே அப்பா ஒரு பெரிய கடல் ஏற்கனவே ஒரு பெரியவர் கடல்லே தள்ளப்பட்டது யாரு அப்பர் சுவாமி இல்ல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய இது எத்தனாவது தீங்கு இது எத்தனாவது முறையாக இழைக்கப்பட்ட தீங்கு கடைசி நான்காவது முதல் தீங்கு என்ன நீற்றரை நீற்றரை இரண்டாவது தீங்கு விஷம் மூணாவது யானை நான்காவது கடல்லையே போடும் நான்கு தீ அதனால நான்காவது தீக்கு ஏன்னா அதெல்லாம் இங்க வச்சு வேலை செஞ்சது எங்க அரண்மனை பக்கத்துல பல்லவருடைய அரண்மனையில பக்கத்திலேயே ஒரு மீட்டரை உண்டாகப்பா தேவை தரப்பா கொண்டி வர நிறுத்தப்பா நல்ல இழுத்து போட்டு பூட்டி திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி நல்லா தூக்கி தூக்கி பாரு ஏன்னா திறந்து வந்துட்டாருன்னா என்ன பண்றது சரின்னு போட்டாச்சு அல்லவா ஏழு நாட்களுக்கு பின் எல்லாம் திரைப்படம் தான் ஏழு நாட்களுக்கு பின் வரும்போது என்ன பண்ண ரெண்டு கூடை ஒரு மம்பட்டி எடுத்துட்டு வந்தான் ஏன் சாம்பலா இருக்கும் அதை அப்படியே எடுத்து கூடையில போட்டு கொண்டு போய் கொட்டு விடலான்னு அவன் நினைப்பு சரி இங்க என்ன ரெண்டு கூடை மண் இதெல்லாம் இருக்குது எடுத்து திறடா அந்த சாவி என்ன அது என்ன பாதுகாப்பா பல்லவ மண்ணுன்னு கிட்டே இருந்திருக்கு ஏன்னா அந்த சாவி யாரும் திறக்கப்படாதுன்னு எடுத்து திறந்தார் திறந்த இப்ப ஒளியும் ஒளியும் திறந்து பார்த்தா ஏன்டா கூட எடுத்துட்டு வந்த நான் அப்பதான் வேணான்னு நீ தான்டா எடுத்துட்டு வர மம்புட்டி எடுத்துட்டு வர சொன்னேன் பெரிய மகாண்டான்னாரு நீ தான்டா எடுத்துட்டு வர சொன்ன அதெல்லாம் மகேந்திர பல்லவனே வந்துட்டான் என்னப்பா ஒன்னும் இல்லை ஒண்ணு சாமி என்னன்னார் என்ன தெரியுது பார்த்தியானார் என்ன தெரியுது அப்படியே அப்பா ஏழு நாட்கள் கழிச்சு அப்படி அப்படியே நிழற்படம் எடுத்தார் யாரு சேக்கலாரா எடுத்தார் இங்க நீட்டறையில ஏழு நாட்கள் இருந்து ஏழாம் நாள் அப்படி கதவு திறந்தவுடன் எப்படி இருந்தார் அது எப்படியோ ஏழாம் நூற்றாண்டு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லை சேக்கிடார் நடற்படம் ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி இந்த ஏழு நாளைக்கு முன்ன உள்ள நுழையும் உள்ள ஒன்று போடும்போது மனுஷன் ஒன்று முகமெல்லாம் தொங்கி கிடந்தது இப்ப என்னன்னா தெம்பா இருக்குது சார் எங்க கல்லூரி பையன் அவன் என்ன கேட்ட பெம்பா இருக்கணும்னா யா தினமும் கொஞ்சம் குளிக்கணும் ரெண்டு சோத்த இட்லியா சாப்பிடணும் ரெண்டும் இல்லாத எப்படி இருப்பாருன்னார் உட்கார்றா கையில பேனா பென்சிலா எடுத்து வந்திருக்கியா உட்காரு குடிச்சுக்கோங்க இப்ப நிறைய குளிக்கணும் அப்பவா இல்லையா நீங்க தான் சொன்னீங்க புறந்தூய்மை நீரானமையும்னு திருவள்ளுவர் சொன்னார்ல புறந்தூய்மை நீரானமையும் உனக்கு வெளி தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல தான் வரும் திருவள்ளுவர் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லாரும் புற தூய்மைக்கு சொல்லுவான் திருவள்ளுவர் அகத்தூய்மைக்கு சொன்ன புறத்துல தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல முழுகணும் இந்த அகத்துல தூய்மை வேணும்னா சத்தியம் இருக்கணும்னு அதுக்கு மைசூர் சாண்டில் எல்லாம் ஒன்றும் உதவாதட மைசூர் சாண்டில் மேலே போட்டுக்கலாம் இங்க உள்ள எங்க போறது உள்ள வாய்மையால் காணப்படும் சத்தியம் தவறாமையினால் இந்த உள்ளம் தூய்மையாகும் சிங்கம் சொல்லிச்சு சிங்கம் இந்த ஒரு குரலே போதுமே அதனால இவர் என்ன கேட்டா உள்ள இருக்காரு தம்பி தினமும் குளிச்சா இருப்பார் அது எப்படி சார் குளிக்கிறதுனாரு ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி பெருமானே நினைந்திருந்தாரா தன்னை மறந்து பெருமான் வழங்குகின்ற அந்த ஆனந்தம் மகிழ்ச்சின்னு இருக்கு பாரு அந்த மகிழ்ச்சிங்கிறதுல தினமும் குளிச்சா இருப்பா அதனாலதான் உடம்பு பளபளபளன்னு பல பளபளன்னு இருப்பாருன்னு ஆமா இடை மூழ்கி ஏ சாமி பூவா சாப்பாடுன்னாரு அம்பல புஷ்பு மலாபடி வெங்காய சட்னி அப்புறம் வந்து கோது கொத்தமல்லி துவையல் கருவேப்பிள்ள துவையல் எதை தொட்டுக்கிறது கொஞ்சம் வத்த குழம்பு வச்சாச்சு இன்னைக்கு நம்ம கிளம்புல சாயந்தரம் சாப்பிடும் போது சார் வத்த குழம்பு சாப்பிடுங்கன்னு வச்சாங்க அம்பலவர் தேனுண்டு மலர்பாதத்து அமுது உண்டு அந்த திருவடி இன்பம் என்று சொல்லுகின்ற அந்த அமுதை சாப்பிட்டாராம் அதனால தெளிவு எய்தி தெளிவு எய்தி இவர் மீட்டரையில போடும்போது அறுபது பவுண்டு கூட இல்ல இப்ப வந்து முன்னூறு பவுண்டு ஜிம்னு ஏப்பா இவன் ஏன் மனுஷன் என்னையா மனுஷன் கைகாலெல்லாம் நல்லா சிவந்து விழுந்து பிரமாதமா இருக்காரு அப்படின்னு இப்ப எல்லாம் உங்க உங்க மகேந்தர் மன்னன் போகணும்னு சொன்ன இல்ல நீ எல்லாம் எவ்வளவு நேரத்துல போவ ஒன் ஹவர்ல போவீங்க எங்க ஐயா வந்து ஒரு இருபது நிமிஷத்துல போடுவார் அப்படி இருக்கும் தெளிவு எய்தி ஊனந்தான் இயலராகி உவந்திருந்தார் தமை கண்டே கொஞ்சம் முகத்துல சுழித்து இருக்கணுமே நல்ல மகிழ்ச்சியா இருக்குது ஏனர் சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்மை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான் நல்ல மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பெருமானை பற்றிய போட்சி பேசிட்டு இருக்கணும் அதனால மனசில் நினைச்சுக்கிட்டே இருந்தார் அதனால ஊனுந்தான் இளராகி வந்திருந்தார் தமைக்கண்டே அப்பதான் அந்த ஈனந்தாங்கியதிலதான் மனுஷன் கொஞ்சம் கூட சோர்வு இல்ல மனுஷன் எல்லாம் சாம்பலா போயிட்டான்னு நினைச்சோம் என்ன அதிசயம் என்ற அருமையான பாட்டு இதெல்லாம் சேர்க்கலாறுதான் தான் இது மாதிரிலாம் திருநாவுக்கரசு வரலாற்றை பாடியிருக்காரு அப்படியே நேரில் நாம் இருந்து அந்த நீச்சறையில் போட்டது போல அந்த ஏழாம் நாள் திறக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற நாமும் ஒருவராக இருப்பது போல அந்த பெருமானுடைய திருமுகத்தை அப்படி கண்டு வணங்குவது போல பண்ணலாம் இப்படி ஆகவேதான் இந்த இப்போ என்ன வரும்னா ஒரு பெரிய இது கடல் அவர் அவர் வந்து அவர் கடல்ல போட்டாங்க இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கும் திருவண்ணாமலையிலே முருகன் குமரன் கோயில் இல்லை என்ன சார் நீங்க நாம தான் இங்க இருக்கிறோம் குமரன் கோயில் தான் இருக்கிறோம் சத்தியம் ஐயா எங்க தான் இருக்கிறோம் கடலுக்குள் இப்படிதான் எங்களை சொல்லாதீங்க நீங்க வேணாப்பா நீங்க வேணா திருவண்ணாமலை குமரன் கோயிலே இருக்க நான் இங்க இருக்கிறேன்னா அப்படி வேணா சொல்லிங்க சார் ஏன்னா நம்ம அப்படி சொல்ல வேணான்னு பெரிய கடல்ல நிக்கிறேங்க எப்படின்னு தனிய எனவே இங்க துன்ப காலத்துல ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருந்தா கொஞ்சம் நமக்கு அந்த துன்பம் ஆறுதல் பெறும் தன்னும் தனியா எடுத்துட்டேன்னு வச்சுங்க ரொம்ப துன்பமா இருக்கும் பாவம் இல்ல தனிய தன்னும் தனி வேற யாருமே இல்லை எந்த கடல்ல என்ன ஏப்பா நீங்க வங்காள குடா கடல் எங்க இந்த பக்கம் இருக்குது கிழக்க அரபிக்கடல் எங்க இருக்குது மேற்க ரெண்டு சேர்ந்தது எங்க இந்து மகாசமுத்திரம் தெற்கு இருக்கு அந்த கடல்ல அந்த கடல் நடுப்புல பெரும் பிறவி இந்த தனியனியின் பெரும் பிறவி இல்ல இங்க பிறவியாகிய கடல் கூடுமான வரைக்கும் எல்லாருமே பிறவிய கடலாக உருவிச்சிருக்கிறாங்க ஏன்னா அது அளவற்றது என்ன திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் அதனால பாத்தீங்களா பெரும் பிறவி பௌவத்து எவ்வம் அந்த மாதிரி பிறவியாகிய கடல்ல கிடக்கிறோம் அதுல என்னன்னு கேட்டா நீங்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம்னா வம்பு இல்லை போயிருக்கீங்கல்ல ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்துல நம்ம குளிச்சோம்னா அக்னி தீர்த்தம்ங்கிறது அலையே இருக்காது சும்மா குளத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எல்லை வரைக்கும் அதுக்கு அக்னி தீர்த்தம்னே பேர் இந்த புறம் கோவில் இந்த புறம் கடல் நடுப்புற திருப்பணத்தால் காசி திருமணம் அதுலதான் தான் கொடுத்து வச்சது அதனால பல முறை இப்படி போனோம்னா பெருமானி இப்படி போனா கடல்ல குளிக்கலாம் நடுவுல சின்ன தெருவுதான் அந்த தெருவுல அதனால அங்க நீங்க ஒண்ணு ஆனா நாமே திருச்செந்தூருடைய கன்னியாகுமரியிலேயே குளிச்சோம்னு சொன்னா எப்படி இருக்கும் பவ் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் பெரிய பெரிய அலை ஒரு பணமரம் வரைக்கும் உயர்மாய் பௌவத்து பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு எற்றுண்டுன்னா ஒரு அளவு வந்ததுன்னா அப்படி கொண்டு சொல்லுது காரப்பக்கம் இன்னொரு அளவு வந்ததுன்னா அப்படி பொக்கு எடுத்துக்கிட்டு நடுப்புற போய் சொல்லிடுது எற்றுண்டு சரி ஏதாவது தப்பி தேடி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை பிறவி ஆகிய பெருங்கடல்ல என்ன பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே ஒண்ணும் இல்லை எற்றுண்டு பற்றொன்றின்றி இப்படி கடல்ல இப்படி எப்படியும் போய் போய் அலமந்து அப்படி இருக்கும் போது பாருங்க என் கால் அப்படியே கீழே என்ன பண்ணுது தண்ணிக்குள்ள அப்படியே அப்படியே தத்தளிக்குது அதுல என்ன பண்ணுச்சுன்னா கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு கனியை நேர் துவர்வாயார் பெண்ணின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய அந்த காற்று இருக்குது அந்த காற்று வேற சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருது இதுவே நாங்க அந்த அலையில இங்கேயும் அங்கேயுமா தள்ளுது தள்ளுகின்ற பொழுது பெரிய கஷ்டம் இந்த சூறாவளி காற்றாகிய அந்த காற்று வேற அழிக்குதான் அது வேற என்ன அந்த அலையும் பெருகி இவருடைய அந்த போக்குவரம் அதிகமா போச்சு காலால் கலக்குண்டு அந்த நேரத்தில் இந்த கால் தக்கடா புக்கடான்னு இருக்குதா அதுல ஒரு பெரிய மீன் சுறா மீன் ஆனு இருந்து அந்த காலை அப்படியே பப்புன்னு பிடிக்குதான் அது எதுன்னாரு காமவான் சுரகின் வாய்ப்பட்டு அந்த பெண்ணுங்கிற அந்த இன்பம் இருக்குது அந்த பெண்ணின்பத்தை நினைந்து அந்த பெண்ணின்பமாகிய பெரிய மீன் காலை கவிச்சான் இப்ப என்னாச்சு முன்னையாவது காலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருக்கலாம் நிலை பெறத்துக்கு இப்ப காலாட்டமும் நீங்க போச்சு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று நீ இனிமே இந்த ஆன்மா எங்க படைக்க போகுது அவ்வளவுதான் இந்த கடல்ல இன்னைக்கோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோ அவ்வளவுதான் நிமிஷ கணக்கு தான் என்று இருக்கும் போது இனி என்னே உய்யுமாறு என்றென்று எண்ணி ஒரு ஞாபகம் வந்து என்ன இன்னைக்கு கூட அருமையா இந்த நால்வர் திருவைந்தலுக்கு பதியங்களை கொடுத்தாங்க நம்ம ஐயா பாரு சொல்லி கொடுத்த திருவள்ளம்பட்டி ஞான சம்பந்தர் ரெண்டு திருப்பதியும் பாடியிருக்கார் திருவைந்தலுக்கு பதியம் எப்ப பாடினது முதல் பதியம் எப்ப பாடினது முதல் பதியம் முதற்பதிங்கிறது இது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் எங்க பாடினது ஆமா எங்க பாடினது சீகாலியில எப்ப பாடினது பூனூர் கல்யாணம் போடும்போது யாருக்காக முன்னால் இருக்கிற அந்த கணபாடிகளுக்காக கணபாடிகள் என்ன பண்ணுச்சு இது வரைக்கும் நல்லா அருமையா பூனூர் கல்யாணத்துக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எல்லாம் சொல்லி நல்லா போட்டுன்றது நல்லா இங்க முடிக்குன்றது அப்படின்றது நன்னா போட்டு முடிக்கணும் எது பூணூல் கல்யாணம் எப்பொழுதும் அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கு இருக்கணும் அப்படிலாம் சொல்லிச்சு எது அந்த கனபாடிகள் இதுவும் கும்பிட்டுது ஏழு வயசு ஏழு வயசுல கும்பிட்டு கும்பிட்ட உடனே சில கனபாடிகளுக்கு ஒரு நினைப்பு இவர் ஐந்து வயதுல ஞானம் உண்டதுனால நமக்கு வேதத்துல அங்கங்க கொஞ்சம் சில சங்கடம் இருக்கு சிக்கலா விளங்க முடியலையே கேட்டுக்கலாமான்னு என்ன பெரியவாள் என்ன யோசிக்கிறேள் அப்படின்னார் லே வேதத்தில் அப்படி ஆங்காங்கு சில கருத்துங்கள் கொஞ்சம் கருகலா இருக்கு அதை விலகிக் கொள்ளாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னார் கேளுமே அப்படின்ட்டு எல்லாம் எந்தெந்த வேதத்துல என்னென்ன தகராறு இருக்கோ அத்தனையும் கேட்டுது அத்தனையும் இது இன்னிடத்துல இருக்கணும் அதுதான் இதுதான் நேக்கு தெரியல நேக்கு தெரியல அப்படின்னது இன்னில இருந்தாவது நேக்கு நோக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்ட்டு இப்படி அல்ல இப்படி எல்லாம் பார்த்த உடனே அவர் சொன்னார் எல்லாம் தெரிஞ்சதுன்னாரு எல்லாம் தெரிஞ்சதோடு இருக்கட்டும் கனபாடிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கேள் நான்கு வேதமும் நல்லா தாத்த தெரிஞ்சிருக்கேள் ஆனாலும் சில ஐயங்கள் வருது என்றார்